கோதிகோராயிரம் அல்லாண்டோய் மணிவண்ணா உன் ஜெயபடிதம் விதிருக்காமே போலும் இன்னோடும் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மலமார்பினில் வாழ்கின்ற வங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு பனைவோர்வுக்கு முழங்கி வப்பாஞ்சு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உன் சேவடியும் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் வளமார் வாழ்கின்ற பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் பல்லாண்டு படைவார் பல்லாள் பட்டினன் நேருள்ளேரேள் வந்து வண்ண மணவங்கொன் மேன் குழால் பட்டினன் நேரங்கள் குடிவினை முதலாளம் பழிப்பினோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபுரதானுக்கு பல்லாண்டு கோரு திருபதம் முன்னம் வந்தியங்கள் குழாம் புகழ்ந்த கூடகனுடைய வரம்புகள் கூறினார் நமோ நாராயணாயவனே

പന്തളതീര പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് എന്റെ പാടുകേൽ പൊളിയുന്നതിൻ ചുടലാളികൾ ജനിച്ചക്കരത്തേൻ கோயில் ஆயிரந்தோளம் புழி குருதி பாயா சுழத்தியாழி பல்லாண்டு குருதி கையடை சாந்த பந்தன் என்னவல்லுயிராக்க வல்லா பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கோருவனே படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமையாளர் தலை உன்னை பல்லாண்டு கோருதுமில்லாடிகாட்டியான் போல திருமாலேனான உனக்கு பலபடியால் நமோ நாராயணா நாமம்

சாதித்தருளாவாயந்திரயல காணல் மலனாராய் ஆயமரளம் துஞ்சரனே துஞ்சாயம் காணல் மலனாராய்

கேட்பட்டயாமங்கள் சேராதிரங்குரியால் பட்டயம்மேபால் போல் நீயும் தாமங்காமுத்தாயிரவாடு தாட்பட்ட தண்டுழாய் தாமந்தாமுத்தாய கண்துயிலாய் நெஞ்சுருதியே குறியாய் ஊட்டினான் தால் நயந்தான்

உடலன் நோயுத்தாயோ ஊழிதோர் ஊழியாரோழே நேர் கொண்ட தொழிலும் யாமம்பாள் நீராய் நீயும் மதுசூதன் பாழுமையில் பட்டவங்கன் பாசத்தால் நெய்வாயிரம் நான்மதியே நீ நெய்வாயிருடகத்தாய் மாலாந்திரே பெருமானார் நீ உன்மை நீர் மைகோத்தாய் எம்பெருமான் நாரணக்கு எம்மாத்தாமதுள்ளே அனுபவனி நடுவேயோழி மாற்றாமணித்தியோ மாடிக்கண இருளி வண்ண மாடே அருளின் விளக்கமே நீமலை தடங்க செங்கனிவாயும் பெருமான் அந்தாமத்தன்றுளாய் ஆசையால் வேவாய் வெள்ளாவியில் விளத்த ஓவாதிராப்பல் உண்பாலே வேற்றொழிந்தாய் பிளந்து மருதிட போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனியம்மைச்சோரே அதியாந்தோதிக்க ஆராதகாதல் குருஹோச்சகோராயிரம் சொன்னாவத்துலிவபத்தம் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவராகும் அதியான் சோதிக்க ஆராதகாதல் குருஹோச்சகோராயிரம் சொன்னா அவத்துலிவபத்தம் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தன் தின்னவேன் வீடு முதல் ஒழுகுமாய் என்னவெல்லாம் உடனுண்டார் நம் கண்ணன் கண் நல்லது இல்லையோர் கண்ணன் முதல் முழுதுமாய் என் பெருமானம் என்னமெல்லாம் உடனுண்டா நம் கண்ணன் கண் நல்லது இல்லையோர் தீபாவம் செய்து அருளாரழைப்பாவம் விடா அரற்கு விச்சை கோபால கோலை ஏறிய பூவனை புகழ் தன்னை வேறு தன்னல் வை வைத்தே சொன்ன பெய்தினான் நிமிர்ந்து பண்கொண்டார் மாதனில் தேவகுல தேவம் படைக்க புவிலான் படைத்தேவன் பெருமானு கல்லால் பூவம் பூசனையும் தகுந்தே தந்த நிமிடம் படைத்தோட தாமரை கண்ணம்மான் நிகம் ஜோதி மேலறிவார் எல்லா பொருளும் அவர் வெண்ணே தன்னருடன் ஞானவெல்லாத்துடர் மூர்த்தி அவரம்மாழி அம்பள்ளியாரியாரியார் அறிவார் அவன்தான் கள்ளமாய மனக்கருத்தே எல்லா பொருளும் தம்முடித்து காக்கும் இயல்பினான் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளின் இந்திரன் வானவர் பணிந்த கொண்டா கொலக்கோத்தனை குரோ கடகபன் சொய்த்தவாயிரத்து இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோரு கண்ட கொடக்கு தனை குருகோச்சடகபன் சொய்த்தவாயிரத்தில் இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோரு நமேரே நல்லவா உன்னை பெத்து அருளா பெருமான் மதுசூதனன் நம்பாடும் யாருமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனம் பாலம் நெய்யம் கண்ணலம் அமுது வாழியரே நல்லவா உன்னை பெற்று மானுடார் பெருமான் மதுசூதரன் பாலம் யாருமெல்லாம் தன்னுள்ள கலந்தொழிந்தோம் தேனம் பாலம் நெய்யம் கண்ணலம் அமுது முத்தார்மிக்காரை இளையாயமாய ஒத்தாய பொருட்டுமீராய் பெத்த தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்தார்

எனதாவியார் யானார் தந்தனை கொண்டார் இழைக்கலாது வந்தார் கணிவார் வேட்டின்றமே என் கடல் விடாமல் வாழ் முதலே பொருளேழமே நமன்னாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உணவாரம் சேர்ந்தே அரடங்கத்தின் மதியே தேர்ந்தாத மனத்தே பிரியாத சோர்ந்த போகல் கொடா சுடரை அரைக்கிய போக்கின் அடிய அடைந்த முதல் முன்னால் அலம்பின் முதல் சுமையே பன்னடாய் பரணே பவித்திரனே அமுதே என் கண்ணா நின்னலால் இணையோர் இதை தவம இதைக்கொண்டு பிறப்பே சில நாளை கொண்டவன் ஒளித்துள்ளவம் மாண்பேன் நெறிக்கொண்டடஞ்சனாய் பிறவே துயர் கடிந்தாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவான பிறந்த பரணன் பவித்திரந்தார் நோய்கள் பாடி அடியேன் பிறப்பு பிரிவோ பிறப்பத்து உடங்கோடு சுடராடி அலைக்கிண்ணமாய பிரான் அடியார்கள் குழாங்கள் வேறக்கன் குழம்பி அமணிந்தவனை குழாங்கள் என் குருவோர் தடகாவெந்தரித்தாயிரத்தோள் விபத்த உடன்பாடி குழாங்களாயடி உடன் கூடினாங்கள் வேறக்கன் குழம்பி அமணிந்தவனை குழாங்கள் என் குருவோர் தடகாவெந்தரிந்தாயிரத்தோள் விபத்த உடன்பாடி உழாங்கலாயடீருடங்கூடினாடியே அகங்கரைந்து இசைபாடி பாடி கண்ணீர் மணியும் நாடி நாடி நரசிங்கா என்று இவ்வாறு காண அதை ஆழ்வானன் ஆயிரந்தோ துணித்தேர் உம்மை காண நீர் இறக்கமிழத்தோடு இதற்கண் செய்க அரக்கன் இலங்கை சத்தீர் இளங்கலத்தவனே என்ன என்ன வளங்கள் உள்ளுயர்த்தாய் உள்ளம் கண்ணீர் கலங்கு கைதொழும் நின் வாய் வரையே தனதுமலையுன் கண்ணனே தந்ததிவளம் தன்னந்துழாய் கொடீர் எனதவள் அண்ணர் தனவுகளையவனே என்ன அகவுயிர்க்கு என கல்விதான் பட்டவஞ்சனையனை வஞ்சனை செய்தீர் உம்மை தஞ்சமென்று இவள் பட்டனவரியாய் விரல்

இவள் மாடலோ கொண்டும் வாட்டோர் வாமனனை ஆயிரத்தி பத்தால் அடிகூட்டலாகும் அந்த வாமனனை இசகோட்டே ஆயிரத்தி பத்தால் செய்த என் அபிதேரம்மானுக்கு அந்த அருளங்கு அறிந்தோராருமரை தரங்கள் அடிக்கல் செம்பொன் திருவுடம்பத்தொன்பு என் அருளேரம்மானுக்கு அந்த பவான் மிருகங்கு அறிந்தோராருமரை தரங்கள் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் திருவாஞ்சுடர் சிந்தாமரை கண்டை கமலம் திருவுடமே மார்பம் அகலமே கபோயந்தை பெருமார் கரணேயோ செங்கடிவாய் செங்கமலம் சுடர் மலைக்கு கண்பாதங்கை கமலம் வயிற்றிருளா களவாதது எப்பொருளும் தான் நமக்கு அப்பொழுதை தாமரை கரைப்பு கண்டாலங்கை கமலதும் நாள் திங்கள் ஆண்டோடி ஓடிதரும் அப்பொழுது கப்பொழுது என் நாராமதாய் அல்லாவியில் வளர்த்த கருமையில் போல் என்ன மார்கள் நடைபெறவா செம்பவளம் கண்பாலங்கை கமலம் பேராரனேன் முடினான் பெண்ணமிழ பலவேயாபரண பேரம்பல பலவே பலபலவே ஜோதி வடிவண்டொண்டு கேட்டு திருவோந்தின்பார் பலபலவே ஞானமும் பள்ளி அமர்ந்ததவம் காம்பனதோல் பின்னக்காய் ஏருடனே மனாமதமே எய்ததுவம் ஓம் விளையதந்துழாய் பொன்முடியம் போரம்பரத்தை எம்மாறினால் தொடர்ந்தோள் தன்முடி வண்ணில்லாத தண்டுழாய் மாலையன் முடிவு காணாது என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் சொல்லுவதன் சொல்லி என்னம்மானே என்ன எல்லையில் என் கருமாணிக்க பிறர்க்கரிய வேண்டுமாய் அல்லி மலர் விளையோத்து ஆனல்ல அன்பன் நல்லல் அன்பன் நல்லல் அல்லாவடியும் அல்லல் காரணமாவான் உடலில் அயல் அயல் பேணும் உருவாக வல்லனுமாம் கோணை பெரிதுடைத்து எம் கூடுதல் வல்லார் உடரே கூடுவர் குடக்கோத்தவம்மானை கூடுதலே மேவே குரகோச்சரகோரே வந்தாதி பத்து குருதல் வல்லாருளரேல் கூடுவர் வைகுந்தமணிவண்ணே என் பொல்லா திருக்குறளா என்னல் மண்ணே வைகம் வைகள் தோறும் அமுதாயவானே உன்னடியார்க்கு அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கோல் சிக்கனவே மணிவண்ணனே என் கொல்ல திருக்குறளா என்னுள் மண்ணி வைகம் வைகள் தோறும் அமதாயவானே வருந்தே மருணடியார்க்கு தேர்த்து அசுரர்க்கு தீமையால் செய்குந்தான் உன்னைதான் பிடித்தேன் கொல்சி கணவன திரிதோருடம புறப்பட தன்னுள்ள உலகில் ஒத்தவே விளங்கி புகுந்தான் புகுந்தரக்கையானவள் அச்சுடர் விளக்காய் துளக்கத்தமுதமாய் எங்கும் பக்கனோ கரியான் என் பைந்தாமரை கண்ணமரை கண்ணனை விண்ணோர் பரபந்தலமகனை துளாவிரி பூமரியே எம்பிரானை பொன்மலை அங்கே உள்ளி வழங்கி நாம் எழுந்தான் ಸದಾ நாவலர் பாமர் விடுக்க தந்த பான்மய வல்லலே மதுதூதன என் மரதக மலையே உடனிணைந்து புகழ் குடந்தாடி பாடி களை துகந்து வந்து துறந்து உயிர்ந்து போந்திருந்த உனது அடிமையடைந்தேன் ஐந்து தேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்தவந்தாய் உன்னை சிந்த செய்து சிந்த செய்து செய்து உன் நடுவாமிழிது பாடியாடி என் முன்னேவனகள் முழுவேதறிந்தனை சிந்தையினால் இரணிய நகல் மார்வங்கேண்டா என் முன்னை கோரிய முடியாதவன் உழந்து வந்த அடியேறல் புகுந்தான் அகழ்வான வல்லடியார் நோய்களெல்லாம் துறந்து விடப்பம் விடியார் நரகத்து எண்ணம் யார் மொழி பாரி அசுரம் பல்குழாங்கள் நீரழா பாய் பறவை ஒன்று திருந்தாய் உன்னை என்னுள் நீ இளங்கலத்தாய் மனாமரம் வைந்தாய் ஒருவாடி கோத்தொன்னாய் அமுத உன்னை என்னுள்ள குறைத்தலம் வைந்தா வாடர இனியங்க போயின் நராயன் இளங்கரத்தனாய் இளங்கரத்தாய் ஒருமாடி தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ள குழைத்தலம் மைந்தா வாடர இனியங்க போயின் நரேனால காலங்கள் பொது காலங்கள் தாய் தந்த உயிராயினார் நாதனே பரமா தந்தேங்கடமேகின்றாய் தந்துழாய் இறைநாறு கண்ணியனே தன்னந்துழாய் முடி கமலத்தரம் பெருங்கண்ணனை புகழ் நன்னை தென் குருவர் மாறன் சொன்ன ஆயிரத்தில் வேபோர் பத்திசையிடம் மண்ணில் பாட வல்லார் அவர் கேசவன் தமரை தன்னந்துழாய் முடி கமலத்தரம்பெருங்கண்ணனை புகழ் மாறன் சொன்னை சோர் விளங்காது வேபோர் பத்திசையிடம் பண்ணில் பாட வல்லார் அவர்

எம்பிரானம்மாள் நாராயணனாளன் முழுவேருமயன் காரணங்கிரிகை பாரணத்தை புசித்த பிரான் என் மாதவனாதவனே என்னை பார்பட்டது யாதவங்களும் தேர்வுவேண்டு என்னை புகழ்ந்து இரவம் கட்கொண்டான் கோலோயிலம் கண்ணல் கட்டி எம்மானன் கோவிந்தவேந்தன் குடத்தோத்தன் கோபலன் குறித்து தேவன் தன்னையும் பாடியார திருத்திரை கொண்டன் பாவம் தன்னையும் பார கைத்து எமரே எழுபிறப்பு மேவன் தன்மயமாக்கினான் வல்லலம்பினான் விட்டு ஜோதி தாமரை பாதங்கைகள் கண்கள் விட்டிலங்குகளின் சுடர் மலையே திருவிழங்கு சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனந்தனக்கருமையில் போக்கு இணைத்தோர் பிற சிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா விழிசூழ்ந்ததால் எனக்கே அம்மான் திருவிக்கிரமன் எம்மாறன் செங்கலிவாய் படைந்த வெள்ளை பழங்கினிரத்தனன் பறவை பணிந்து பல்லோடி ஊழினின் பாரமங்கயமே மதுரை தொழும் மனமே தந்தாய் வல்லகானன் வாமனன் மரதகவண்ணன் தாமரை கண்ணனன் காமர பயந்த என்னென்ன உண்மைகள் பாடிய பூமலத்தனாய் பிறவி தொழுதிலீங்க என்னை தீமனங்கெடுத்தாய் உனக்கன் செய்கிறன் சீதனரை கண்ணன் என்ன நிராப்பகல் வாய் வரையே அளவந்து கண்கள் நீர் இன்பம் வளர வைகள் வைகளில்

பண்ணில் பண்ணிடாம பாட்டு அண்ணல் தாளியை அமரர் கண்ணடர்கள் மாலை தென்குரு தமிழ் மாலை ஆயிரத்துள்ள பன்னிரண்டு பண்ணில் பன்னிரடாம பாட்டு அண்ணல் தாளிக்கிறவர்கள் பூம்பாவையாக பொருட்கள் வீடு முதலாம் புனகலான் பிறவை கடல் நீந்துவார்கள் பூம்பாவையாகம் உணர்வது இருவரவர் முதலும் தாய பொருட்கள் வீடு முதலாம் புனைவன் பிறவி கடல் நீந்துவார் பிறவே உட்பட மத்த பவயம் நீந்தந்து நீந்தந்துயரில் புனல் பொய்கை இடர் கடிந்த பூந்தன்குழாய் என் தனிநாயகன் அழைத்து மரணம் உணர்த்ததன் நந்தியோடு அகத்து மண்ணிருவாகி தன் மார்பில் தான் சேர் புணர்ப்பன் பெரும் புணர்ப்பு எங்கும் புலனைந்து நீங்கே அசுரரை சென்றான் பலமுந்து ஹீரே படிவினோவாதுயர்வே உட்படமத்தும் பவயம் மூமாத்தனி முதலா மூடகங்கா பலவாகியாமயாய் நீராகி மாநிலமாம் தேவாதி தேவ பெருமான் எந்தீர்த்தனேதனுட கலந்த சேவடி மேல் பூந்தாபம் சேர்த்தியவையே சிவன்முடி மேல் தந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்து ஒருவரால் பேச கிடந்தரந்து கேடலாய் கீழ்வு கிடந்தரம் தன்னல் கரக்கு மலை பெருந்தோளார் தழுவம் பாரண்ணம் மடந்தையை மால் செய்கின்றவாள் ஆர்கான் பாலன் மீதன் கண்ணனையங்கானுமாறு உன் மேலெல்லாம் உலகமாடு தாழ வீடோ உயிரோ மத்திய பொருட்கள் ஏன் பாடும் சோரான் பரந்துரனான் எங்கு மகனை காய்ந்து இங்கில்லையாழ்ந்து இரணி என்றோன் புனைப்பொழுதே அவன் தோன்னியா என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேவன் சுமர்கணர ஈர ஈர்மகள் தேவர் நடுவாமத்தர் முதலாவித்தாய் பறந்து தனி நின்றான் கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன் கருமேடியம்மானே மண்டலம்பம் சோலை வழிவனாடையில் சொன்னதுமே ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண்கலையில் நீ கருமேணி அம்மானே மண்டலம்பம் சோலை வழிவனாடையில் சொன்னதுமே ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண்டையில் எம்மா வீழாவேத்து திரவம் செப்பம் நின்மாவாதவத்து தலைசேர் தொல்லை மாதுன்பம் கடிந்த பிரானே அம்மாடிய வேண்டுவதி மாவேட்டு திரமம் செப்ப நின் செம்மாபாதவற்பே தலசேர் தொல்லை கடிந்த பிரானே அம்மாடிய வேண்டுவதி கொள்வதஞ்ஞான எம்மை தோய் தோதி மணிவண்ணன் கடல் யானைடா ஞான கைடா என்னருள் செய்ய என் கையால அருள் செய்யனக்கே எக்காலத்தும் என் மனக்கே வந்து இடவேடின் மனக்கையாக எனக்கொள்ள மீற எனக்கு யானை யான்கொள் சிறப்ப வேடு சுவர்க்கனரக இறப்பிலை யானும் பிறப்பு பல்பிறவி பெருமானை மரப்பொன்னே எண்ணம் மகள் மகள்கள் தெய்வ உலகமலாக மகிழ்கள் சாதி மலர்ந்தவம் மகிழ்கோள் சிந்தை சொல் செய்கை கொண்டோ என்ன மகள் ஒத்து உன்னை வணங்கவாராய் உன்னை பேராதே யான் வந்து அடையும்படிதாராய் வைப்பிலிருந்து மாறாராய் எனக்கென்று தந்தையாய் எங்கள் மண்ணே மத்த காலத்தில் யாருன்னம் வேண்டார் வேறு விளங்கும் என் அக்கார கணிய உன்னையானே என்னை அறியலாதே யானே என்னுடமையும் நீயே வானவரேருளம் நின்று ஏர் ஒளிலங்கையை நீரே செய்தார் நெடுஞ்சுடத்தோடு உன் பொன்னடை தொல்லை வேறே போக எஞ்ஞானம் விடத்து அண்ணலை மேவல் விடலில் வன்புருவோ ஜடகோபன் வைபத்தம் கிணறில் வீடு செய்யும் கிளர்வார் கரத்தே அண்ணலை மேவை விடலில் வன்புருவோ தொடராயிரத்தோல் வீடு செய்யும் கிளர்வார் மாலிரம் சோலை தளர்விலராகில் சார்வது சதிர இளமை கடுமதன் மன மலர்விமாயான் மருவியம் பொருள் சோழ் மாலிரம் சோலை தளர்விலராகில் சார்வரு சரீரவார் தாழ்த்தியமதியாது அதிர்குரல் நங்கத்து அழகர் நங்கோள் கொடுமே மாதிரம் சோலை பதியது ஏற்றி எழுபது பயனே பயனில் அடைந்து புயல் மலவண்ணர் புரிந்திரகோயில் மிக பொழில் சோல் மாதிரம் சோலை அயல் மலை அடைவது அது கருவமே கலித்துழந்து மாடிகன் சோலை திருமலையடுவே அடைவது திறமேத்தாள் தீமிழ பெருக்காது அரபுயலாடி படையவன் கோயில் வந்துணையோள் மாடிரம் சோலை புறமலை சாரா போவது கிரியாது உயவர் உண்டவன் கோழியோடு பிணைகர் மாலிடம் சோலை நெறிபடாது நினைவது நரகழுந்தாது நிலமிடந்தார் நீடுரகோடு படுகர் மறுபுதல் வளம் வளங்களியாது வளம் செய்யும் செய்யும் வானோர் மாடினஞ்சோலை மனம் செய்து நாளும் மறுபுதல் வழக்கே அடக்குடியட்டான் அமர் பெருங்கோத்தினம் சேர் மாடினம் ஜோலை தொடக்கருதுவதே துணிவது சூழகளவ விரும்பிய கோதுருமையில் சேர் மாடிரும் சோலை போதவள் மலைய படைத்தவன் அருளில் வன்குருகோர் சொன்ன அருளுடைய வந்தால் அனைவருக்கும் படைத்தவன் மருளில் வன் சொன்ன ஓர் ஆயிரத்து பத்து அருளுடைய வந்தால் அனைவைக்கும் முடித்து ஆண்டு மல்லாண்டு மல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு இந்தோல் முடிவண்ணா காப்பு அடியாபாரம் என்னாடும் பெருவின்னியாயிரம் பல்லாண்டு அடிவாயின் வளமார்பினில் வாழ்கின்ற பல்லாண்டு அடிவாதோதி

பிரமணம் பாடுதிருவாய் பிள்ளை மாதகமால் வாழும் வாடியவன் மாறன் திருவாய் மழைப்பருளை வாழி புகழ் வாழி வாழி அடியார் வாழ வாழ மனவாழ மாமுனியே